கோலை மத கரியன மிருக மத தன்னகிரி கும்ப தன்னமான கோலை மத கரியன மிருக மத தன்னகிரி கும்ப தன்னமானார் குமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் கொண்டு திருடனாயே உமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் கொண்டு நாயேன் நிலையழி கவலில் கெட நின்றோ நின்றோ திடவேதான் நிலையழி கவலைகள் கெட உனதருள் விழி நின்றோற்றிடவேதான் நிலையழி கவலைகள் கெட உனதருள் விழி நின்றோற்றிடவேதான் நினதிரு அடிமல இணை மனதினில் உர நின்படைவேனோ நினதிரு அடிமல இணை மனதினில் உர நின்படைவேனோ கிளையன வடமலை உடையவரருளிய செஞ்சோ சிறுபாலா கிளையன வடமலை உடையவரருளிய செஞ்சோ சிறுபாலா திரை கடலிடை வரும் அசுரனை வதை செய்த செந்தீர் பதிவேலா திழை கடலிடை வரும் ஆசுரனை வதை செய்த செந்தீர் பதிவேலா விலை விலை நிகர் முதலிபமயில் கூற மகளும் விரும்பி புனைவோ புணர்வோனே விலை நிகர் முதலிப மயில் கூற மகளும் விரும்பி புணர்வோனே விருதணி மரகத மயில் வர குமர விடங்க பெருமாளே விருதணி மரகத மயில் வர குமர விடங்க பெருமாளே நினதிருவழிமலர் இணை மனதினிலுற நின்ப ரடைவேனோ விருதணி மரகத மயில் வருவும் மர விடங்க பெருமாளே விடங்க பெருமாளே விடங்க பெருமாளே முருகா